அது வாழாப்பட்டு என்ன அப்படின்னு கேட்டா இதுலயும் பாருங்க அந்த முதல் பாட்டுல என்ன சொல்றார் யாருடன் ஓகேன் பார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் என்று சொல்ற அதை வச்சுதான் வாழாப்பட்டு என்று சொல்றீங்களா அதனால வாழாப்பட்டு எனவே அப்ப வாழாப்பத்துன்னா இந்த உடம்போடு வாழவில்லை எனவே அப்ப இந்த ஆன்மா என்ன இறைவனோடு திருவடியில வாழணும் ஈக்குவல் டு முத்தி உபாயம் என்று உடையவங்க இதெல்லாம் நுணுக்கமா கண்டு எழுதியிருக்காங்க யாரோ பெரியவங்க யாரோ பெரியவங்க தான் பாருங்க இது வாழாப்பத்துன்னு இருக்கு கீழே அதுக்கு என்ன பிராக்கெட்ல போட்டிருக்கு முத்தி உபாயம் அது என்ன போன்ல வருதான்னா ஆமா இந்த உடம்போடு வாழவில்லை எனவே இந்த உயிரை எடுத்து எங்க பெறணும் முத்தி முத்தி பேராய எனவே முத்தி உபாயம் என்றும் சொன்னார் ரொம்ப அருமை இது எங்க பாடியது திருப்பெருந்துறையில் பாடியது <laughs> சரி பாரொடு பரந்த எம்பரணி பற்று நான் மத்திலேன் கண்டாய் பாரொடு விண்ணாய் பறந்த நீ எங்க இருக்கிறேனார் எங்க இல்ல பெருமா எங்க இல்ல இந்த பாரா இந்த உலகமாவும் இருக்கிறான் விண் மேலுலகமாவும் இருக்கிறான் இல்ல இப்படி எங்கும் பறந்து இருக்கிறான் இல்ல பறந்த எம்பரணி எனக்கு பற்று வேற யாரும் இல்லப்பா உன்னதான் பற்று நான் மத்திலேன் கண்டாயே நீதான் எனக்கு அப்பா நீதான் அம்மா நீதான் எல்லாம் அப்படி இருக்கும்போது எனக்கு யாருப்பா இருக்கா பத்திலேன் கண்டாயி சீரோடு போலிவாய் சிவபுரத்தரசே சீரோடு போலிவாய் அப்படின்னு என்ன சீரோடு அப்படின்னு கேட்டா சீரோடு பொலிவாய் சிவபுரத்தரசி என்ன சீர் அப்படின்னு கேட்டா யாண்டும் நிறைந்து எல்லா உயிர்களுக்கும் அருள் புரிந்து கொண்டே இருக்கிற அந்த சீர் சீர்மை அவன் என்றும் இந்த கோபமும் மற்ற தாமும் இல்லை கோபம் வர்றதுன்னா எப்ப வருதுன்னு கேட்டீங்கன்னா ஏதேனும் தவற்றை நீக்கும் போது வரும் எங்க திரிபுரத்தை எரிக்கும் போது வரும் <laughs> அப்படின்னு யமனம் உதைக்கும் போது வரும் நான் தான் சொல்லியிருக்கேன்ல பேல திருநீர் பூசி உடுத்துடாஞ்சம் போட்டா அவங்க பக்கம் போப்படான்னு சொன்னேன் நீ ஏன் போன அப்படின்னு சொல்லி ஒதுக்குது இல்லவா அதுக்காகத்தான் காலபாச குறுந்தொகைன்னு ஒண்ணு பாடினார் யாரு யாரு அப்புறம் குறுந்தொகைன்னு சொன்னாலே நீங்க அப்புறம் சுவாமி தானே சாமி நான்காம் திருமுறை பண்ணும் திருநீரிசையும் திருவிருத்தமும் அஞ்சாம் திருமுறை முழுதும் திருக்குறுந்தொகை ஆறாம் திருமுறை முழுதும் திருத்தாண்டாங்க அவ்வளவுதான் பிரிச்சுட்டாங்க நல்லா அருமையா பெரியவங்க பிரிச்சு வச்சுட்டாங்க திருக்குறுந்தோய் காலபாச குறுந்தோய் என்ன பண்ணிருக்காரு நேர அப்பர் சுவாமிகள் அப்படிதான் அதுக்கெல்லாம் வர சொல்றது ஒரு நாள் என்னன்னு கேட்டா யமலோகத்துக்கு சொல்லி விட்டார் என் யமலோகத்துக்கு நான் அடியேன் வர்றதாக இருக்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார் எங்க யமலோகத்துல யமம் பார்த்தான் இப்படிப்பட்ட ஒரு அடிவன் நம்ம உலகத்துக்கு வர்றாரு என்று கருதி ஆனால் அங்கங்கெல்லாம் தண்ணி தெளிச்சு மாலை தெளிச்சு இது பண்ணி இது பண்ணி அந்த யம தூதுவரெல்லாம் கூட எல்லாம் எருவு மாட்டை கூட குளிக்கழிக்கப்படுத்து படிச்சவன் தாட்டம் இருக்க வேணாமா அதனால குளிக்கப்படுத்தி எல்லாம் பூ வச்சு வச்சிருக்கிறது பிறந்தவனே எல்லாம் வரவேற்று தங்கள் வருகை இது மாதிரி எவ்வளவுக்கு இந்த மாதிரி அந்த பெரியவங்களும் வரல ஏதோ அடியே நினைச்சு வந்தீங்க ஏன் வயசான இதே ஞானசம்பந்த இப்படிங்க ஏன் வயசு இளமை இது அப்படி சொல்லும் இங்கே நீங்கள் மட்டும் இருக்கிறீர்களா உங்களுடைய காவலர் எல்லோரும் இன்னைக்கு இருக்கிறோம் நீங்க தங்களுடைய அந்த திருமுகம் வந்தது அதனால யாரும் இன்னைக்கு ஒரு உயிர் நீ பாருங்க நல்ல வேலை இவர் போன இன்னைக்கு எந்த உயிரும் இழுத்து ஆமா இழுத்துக்கிட்டு நிக்கிறதே தவிர போகல இவரதான் எனக்கு போட்டு பேச போறாருல்ல அப்படி எல்லாரும் இன்று முதல் நீங்க திருக்கிற ஒரு நினைவு இருக்கிறதா அப்படின்னு கேட்டார் திருக்கடவுன்னு சொன்னோடனே அதனால் இனிமேல் ஆகிலும் நீங்களே துன்பப்பட்டீங்கப்பா ஆமா சுவாமி தெரியாதனமா அந்த திருநீர் உருதுரா கணிந்தவங்க மேல செஞ்சுட்டேன் இனிமே குடிச்சுங்க யாரெல்லாம் நல்ல திருநீரும் உருதுராக்கம் அணிஞ்சிருக்காங்களோ அவரிடத்துல நீங்களோ தம்பி கடைசியில நீ அங்க உட்காந்துருக்க உனக்கு காதல விழுந்துதா யாரும் அவங்க கிட்ட போகக்கூடாது புரியுதா குறிச்சுங்க வாயில ஏதேனும் எழுத்துன்னு ஒண்ணு உண்டு அஞ்சு எழுத்து அத யாராவது சிவாயிரம் சிவாயிரம் சிவா அப்படி சொல்லியிருக்காங்கன்னா அவங்க பக்கமும் யாரும் போகாதீங்கப்பா தெரியுதா இறைவனிட்ட இருந்து தனியா ஒரு கடிதம் இன்று அந்த அன்பரை அழைத்துக் கொள்ளலாம் என்று வந்தால் ஒடிய போகக்கூடாது ஏன் அவங்க எல்லாம் இங்க வரமாட்டாங்க செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடிக்கு அவங்கள போய் நம்ம இது பண்ணலாமா அதெல்லாம் நம்ம எல்லைக்கு அப்பாற்பட்டதுப்பா அவங்ககிட்ட நம்ம கவிக்கப்படாது உடனே குறிச்சுக்கிட்டாங்க திருநீரும் உருதிராக்கமும் இருந்தா செய்யப்படாது வாயில திருவஞ்செழுத்து அப்படி வந்ததுன்னா அப்படி சொல்லக்கூடாது வாயில ஏதேனும் முணுமுணுத்தா கூட அவங்க முணுமுணுப்பதெல்லாம் திருவஞ்செழுத்தா இருக்கும் அப்படி முணுமுணுத்தா கூட பக்கத்துல போகக்கூடாது புரிச்சு இப்படி அவங்க ஒரு குறுந்தொகை அப்படி பாடியிருக்காருங்க செல்லன்மின் அங்க போகாதீர்கள் அவரிடத்தில் கண்டு நீங்கள் இவ்வாறு செய்யாதீர்கள் என்று ஒரு அப்பர் சுவாமியில் ஒருத்தர் தான் செஞ்சிருக்காரு வேற யாராவது பதினோராம் திருமணத்துல இருந்தா பாருங்க ஒரு தரம் என்ன இங்கேயாவது யாராவது பாடியிருந்தாங்கன்னா சேர்த்துக்குவோம் இல்லையானா இந்த மாதிரி யமதர்மருக்கு உபதேசம் பண்ணியதாக ஒரு குறுந்தொகை உண்டென்றால் அது அப்பர் சுவாமியில் குறுந்தொகை தான் அதனால இவர் சொன்னதுனால அவன் குறிச்சுக்கிட்டான் அன்னையில இருந்து இந்த மாதிரி ஆள்கிட்ட போறதில்லை என்ன ஒரு எனவே இப்ப எங்க படிச்சிருக்கோம் பார்க்கலாம் சீரோடு போய் பாரோடு விண்ணாய் பரந்த எம்பரணி பற்று நான் மத்தியிலேன் கண்டாய் எனக்கு எந்த பற்றும் இல்லப்பா சீரோடு பொலிவாய் சிவபுரத்தரசி நீ எப்பொழுதும் சீர்வோடு சிறப்போடு நீ எப்பொழுதும் விளங்குவாய் நீ எந்த ஊருக்கு அரசு சிவபுரத்து அரசு சிவபுரத்துக்கு நீ தான் அரசு அதனால திருப்பெரும் துறையுடை சிவனி இது ஏன் சொன்னாருனாரு இது தன்னை ஆட்கொண்ட இடம் அது வாதனை இல்ல இப்ப எழுத என்னையா சிவபுரத்து அரசேன்னாரு முதல் வரியில உடனே திருப்பெருந்துறையுடைய சிவனிங்கிறாரு அப்படின்னா இதெல்லாம் பரிமையான சிவபுரத்து அரசே என்றவர் திருப்பெருந்துறையுடைய சிவனி என்றார் என்னை அவனுடைய ஊர் சிவபுரம் ஆயினும் தன்னை ஆட்கொண்ட இடம் திருப்பெருந்துரையாதலின் அவ்வாறு கூறினார் நீங்க சிவபுரத்தார் செய்யுங்கிறீங்க திருப்பெருந்துரை சிவனிங்கிறீங்க சின்ன பையனா இருக்கிறவன் நம்ம இருக்கிறவன் ஐயா சிவபுரத்துக்கு அரசா திருப்பெருந்துறையில இருப்பவரா ஏதேனும் ஒண்ணு சொல்லுங்கய்யா அப்படின்னு கேட்டான் கேட்கலாம் கேட்க வேண்டும் இல்லப்பா அவன் என்றும் இருக்கும் இடம் சிவபுரத்தரசு தன்னை ஆட்கொண்ட இடம் திருப்பெருந்துரையாதலின் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே என்றார் என்று வழக்கம் சொல்ல வேணாமா அதனால இப்படி சிவபுரத்தரசே திருப்பெருந்துறையுரை சிவனி யாரோடு நோகேன் நான் யாற்றையினுடைய சொல்லலாம் என்னெல்லாம் சொல்லி நான் புலம்புவேன்ப்பா யாரோடு நோகேன் ஆர்க்கெடுத்து உரைப்பேன் பிரத்தியாட்டி எப்படி சொல்லுவேன் இல்ல ஏன் அப்படின்னாரு அப்படின்னா பார்த்தப்ப நீ யாரோட நோக முடியல யாருக்கும் சொல்ல முடியல நான் தான் இழைச்சவனா அப்படி கேட்டாருனா கேட்க மாட்டார் ஆண்டவன் ஏன் அப்படிதான் ஏன்னு சொன்னாரு நீதான் ஆண்ட அதனால உனக்கு தான் பொறுப்பு ஆண்ட நீ அருள் இலையானால் என்ன நீ ஆட்கொள்ளாம இருந்திருந்தா சரி பத்தோட பண்ண விட்டுருக்கான் என்னை ஒரு காலத்துல ஆட்கொண்டு இன்னைக்கு அருள் செய்யாத போது நான் வேற யாருகிட்டப்பா நோவேன் நான் எங்க பாப்பவன் பாவம் நீ அதை முன்ன வச்சுக்கணும் எதே ஆண்டனி அருளிலையானால் யாரோட நோகே நீ ஆட்கொண்டு என்னை அந்த ஆன்மாவை கரைய தின்னுச்சு நீ நீயே ஆட்கொண்ட நீ நீயே விட்டுட்டீன்னா நான் யார்கிட்டப்பா சொல்லுவேன் இனிமே போய் யாருக்கு உரைப்பேன் என்னுடைய குறையெல்லாம் யார்கிட்ட சொல்லுவேன் அதனால் வார்கடல் உலகில் வாழ்கிறேன் கண்டாயி அதனால நீயும் அந்த மாதிரி என்னை கைவிட்டுட்டீன்னா நான் இனிமே உலகத்துல வாழ்ந்து பயன் இல்லப்பா என்ன இருக்க போறேன் யார் ஆட்கொண்டாரோ அவங்களே நீங்க செய்யலைன்னா நான் யாருக்கு தான் போவேன் எங்க தான் சொல்லுவேன் அதனால நான் விரைவில் வாழ்கிறேன் கண்டாய் நான் என்னுடைய உயிரை நீ கொள்ளும் அதனால வருகை என்று அருள் புரியாயே உன் திருவாயினால ஒன்னும் அப்படிலாம் கவலைப்படாதடா ராஜா வா இங்கிட்ட வா என்று சொல்லக்கூடாதா என்று சின்ன பிள்ளை அப்படியே கெஞ்சிற மாதிரி சொல்றது ரொம்ப அருமையான பாடல்கள்லாம் வம்பனியின் தன்னை ஆண்ட மாமணியே வம்பனியின் அப்படிங்கிற அது என்னது பம்பு பிடிச்சவரா பம்பு பிடிச்சவரா பாடா போன சொல்லாப்பியும் தெரியணும் வம்பு நிலையின்மை இந்த வம்புங்கிற சொல்லுக்கு என்னன்னு கேட்டா நிலையற்றவன் இன்னைக்கு இருந்து நாளைக்கு ஆமா அங்க என்ன தெரியுமா வம்புன்னு அப்படி திடீர்னு நேற்று வரைக்கும் இல்லாம இன்னைக்கு திடீர்னு பழுத்துதான் வம்பனை பழுத்து நீங்க திருநெல்வேலிக்காரங்க யாரா வந்தாங்கன்னா அவங்க அந்த வம்பு அதிகம் சொல்லுவாங்க என்னடா வம்பா பேசுறடி அப்படின்னு எங்க <laughs> வர வரைக்கும் வம்பனேன் என்றாங்க என்னன்னா நிலையில்லாதவன் இன்றைக்கு இருப்பாரு நாளைக்கு இருப்பர் என்று என்னவோ தெரிவில்லையே யாரு தாய்மாமா தாய்மாமா அதனால பம்பனின் தன்னை ஆண்ட மாமணியே இப்படி நிலையில்லாத அடியேனை வீணாக இருக்கிற என்னை நீ ஆண்ட மாமணியே மற்ற நான் பற்றிலேன் கண்டாயி எனக்கு வேற யாருப்பா பற்று உன்னை தவிர எனக்கு யாருப்பா கதி இல்லையே உம்பரும் அறியா ஒருவனி தேவர்கள் கூட அறிய முடியாத ஒப்பற்றவன் ஒருவன்கிறது ஒப்பற்றவன்கிற பொருள் அல்லவா இருவர்க்கு உணர்விறந்து உலகமூடு உருவும் செம்பெருமானி இருவர்க்கு யார் இருவருக்கு மூவர் நமக்கு பெருமான் பிரம்மன் பெருமாள் ஆக மூன்று பேர் சொல்றோம் அதுல இவரை விலைக்கு இருவர் சொல்லும் போது பிரம்மனும் பெருமாள் அது ரெண்டு தான் தேடி போச்சு வர அடியும் முடியும் தேடி போச்சு அந்த இங்க பாருங்க இருவரென பொதுவகையால் கூறினாரேனும் இன்று பிரமனும் மாலும் கொள்க என்னை தேடி சென்றவர் அவராகலின் பரிமேலம் சொல்லிடலாம் தேடி சென்றது யாரு ரெண்டு பேரு அதனால இருவர்னு பொதுவா சொன்னாலும் கூட திருமால் பிரமணியை கொள்க இப்படிலாம் வலியுறுத்தியும் சுருக்கம் அழுவாங்க கூட என்ன பண்றது இந்த பெரியவங்க ஒரே எழுதுலையேன்னு தான் எனக்கு வருத்தம் சுருக்கமா இருக்கணும்னு சரி உம்பரும் அறியா ஒருவனி இருவர்க்கு உணர்விறந்து யாரு திருமாலும் பிரமனும் காண போய் அவங்களுடைய தன்னுடைய உணர்ச்சியே அற்று போச்சான் உலக மூடு உருவும் செம்பருமானி நீ எப்படி இருந்த அவங்க ரெண்டு பேரும் காண முடியாத நிலைமையில நீ என்னன்னு கேட்ட ஒரே உடைய தலைமுடி எங்கேயோ மேல பாதம் இரண்டும் நினைவில் பாதாளம் எழுதி நிற்கப்பால் ஜோதி மணிமுடி சொல்லில் சொல்லிருந்து நின்ற தொன்னு ஆதி குணம் ஒன்றும் இல்லாம் அந்த மிலான் வர கூவாய் ஆகவே அப்படி நீண்ட நடிகை மீன் கொண்டதுனால அந்த ரெண்டு பேரும் திக்கு தெரியாம போயிட்டான் அதனால அப்படிப்பட்ட இருவர்க்கும் உணர்விறந்து உலக மூடுருவும் செம்பெருமானி சிவபுரத்து திருப்பெரும் துறையுரை சிவனி பெருமானி தன்னை ஆட்கொண்ட இடம் அது அல்லவா எம்பெருமானி என்னை ஆழ்வானி என்னை ஆட்கொண்டிருக்கிற பெருமானி என்னை நீ கூவிக்கொண்டு அருளி என்னை கூவிக்கொண்டு அருளே என்ன அப்படியே சிவபுரத்துல இருந்து நேரா வந்து என்ன என்னப்பா மணிவாக்கா எங்க இருக்கிற அப்படின்னா இங்கதான் இருக்கிறேன் சரி சரி வா வர்றேன் கூடவே வரணும் அப்படி என்னை கூவி கொண்டருளே வாப்பான்னு அழைச்சிருப்ப கூடாதாப்பா என்று ரொம்ப அருமையா சரி இதற்கு முன்னுதாரணம் உண்டா இந்த மாதிரி கூவி கொண்டு போனதுக்கு ஊர்ல இருக்கவங்க எல்லாம் யாரப்பா அங்க இருக்கிறது இங்க வா வா அது வந்து கூவி கொள்ளல வந்தவங்களே அழைச்சிட்டு போனது திருவாசகத்திலே சொல்லணும் அங்கனம் அந்தனாய் அரை கூவி வீடருளும் அங்கருணை வார்களே பாடுதுங்கான் அம்மானாய் திரும்ப படிச்சுட்டமே படிச்சுட்டமே அங்கனம் அடைய கண்ணோட்டம் உடையவன் அந்தனாய் அடைய தன்னலி உடையவனாக அரை கூவி வீடருளும் இப்படி யாருமே சொன்னதில்லை ஓ அங்க யார் யார் மூலையில அப்படின்னாரு நான் பேசாம என்ன அட இங்க ஒன்னத்தான் ஏன் காதல் உள்ள பக்கத்துல போய் இங்க என்ன பண்றீங்க உங்களை தானே இதெல்லாம் மம்பட்டி தான் கீழே போடும் எதுக்கியா அட போடியா உனக்கு இதெல்லாம் இனிமே சனிய வேணாம்ப்பா வீடு பேர் மோட்டம் தரேன் எனக்கா மோட்டமா மம்பட்டி கீழே போடியாண்ணா என்னது இப்படி அங்கனம் அந்தனாய் அரை கூவி வீடருளும் அங்கருணைவார்களே பாடுதுங்க நம்ம ஏன் வருவோம் நம்ம அந்த இடத்துல அதனால என்னை நீ குவிக்கொண்டருள் என்ன பெருமான் இவ்வாறு குவிக்கொண்டு அழைத்து போதல் வழக்குண்டா என்றால் வழக்குண்டு என்னை இந்த பாட்டுக்கு போடணும் அப்படி உரை எழுதணும் சிவ ஜீவ ரொம்ப அருமை என்னை நீ கூவிக்கொண்டருளே பாடிமால் புகழும் பாதமேயல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் பாடி மால் புகழும் பாதமே அல்லால் திருமாலும் கூட பெருமானுடைய திருவடியை பாடி பாடி பாடி அடையணும்னு நினைப்பாராம் அப்படிப்பட்ட திருவடி தவிர எனக்கு எங்கப்பா வேற்று வேற்றிடம் இல்லையே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் தேடி நீ ஆண்டாய் சிவ சிவ தேடி நீ ஆண்டாய் கண்ணதன் தேடினா நாம தேடி கண்டு உண்டேங்கிறாரு அப்பர் சுவாமிகள் நாம தேடி கண்டு கொண்டிருந்தாரு அவரு இந்த மணிவாசகர் எங்க எப்ப இருப்பா அப்படின்னு பார்த்து அந்த நேரம் நான் இருக்கிற நேரம் நீ அங்க வந்து என்ன தேடி பார்த்து என்னப்பா உன்னதான் பாத்துட்டு வரேன் அப்படின்னா என்னையா சாமியா சும்மா பரவாயில்ல பரவாயில்ல சொல்லல எல்லாம் இப்ப எல்லாம் கட்டிக்க கட்டிட்டியா வா என் கூட அப்படியே இப்படி என்ன ஆண்டி ஆண்டா ரொம்ப அருமையா இதெல்லாம் ஆனா ஒண்ணு சொல்றேன் இதெல்லாம் நம்ம சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து படிக்கும் போது நம்மையே ஓரளவு கொஞ்சம் துடிக்க செய்துன்னு சொன்னா அவர் எவ்வளவு துடிதுடிச்சு பார்த்திருப்பார் படிச்சிருப்பார் ஏன்னா ஆட்கொள்ளப்பட்ட ஆன்மா இல்ல நம்ம அந்த ஆன்மா ஆட்கொண்ட பெருமானும் ஆட்கொண்ட ஆன்மாவும் நம்ம கண்ணால பார்க்கல இந்த கருத்தால தான் பார்க்கறோம் நமக்கே சில நீங்கள் அப்படி இருக்குமானா அதுக்கெல்லாம் அதனாலதான் திருவாசகம் இங்கு ஒரு கால் ஓதில் கருங்கல் மனமும் கரைந்து நிற்குறுக அன்பராக என்று மன்பதை உலகில் மற்ற யார் யாரு யாரு யாரு சிவபிரகா சுவாமி இல்ல ரெண்டு பேர்ல ஒரு திருவாசகத்தை போட்டி சொன்னாங்க இப்படி எல்லாம் இருக்கிற திருவாசகம் இது என்று சொல்றோம் <clears throat> பார்ப்போம் மட்டிலேன் கண்டாய் தேடி நீ ஆண்டாய் சிவபுரத்தரசே என்ன அர்ஜாமமா ஓஹோ சஷ்டியா இன்னைக்கா சரி அருமை இன்னைக்கு முருகப்பெருமான் இதுவா அருமை அருமை சிவம் தேடி நீ ஆண்டாய் சிவபுரத்தரசே திருப்பெரும் துறையுரை சிவனி திருப்பதி எழுந்தொள்ளி இருக்கின்ற பெருமானி ஊடுவது உன்னோடு ஒப்பதும் உன்னை சிவசிவ நான் ஊடுவது உன்னோட கொஞ்சம் கோவிச்சுக்கிட்டு இருப்பேன் திடீர்னு வந்து உன்னை தவிர வேற யார் இருக்கா என்ன மகிழ்ச்சியும் செய்வேன் ரெண்டும் செய்வேன் அப்படின்னு அது எது என்னாரு காமத்து பாலில் ரெண்டு பேரும் கொஞ்சம் கோவிக்கிற மாதிரி அப்படி கோவிச்சுக்குவாங்க ஊடுவது அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து இருப்பாங்க அதற்கின்பம் கோடி மொழி சிவசிவ எத்தனாவது குரல ஆயிரத்தி முன்னூத்தி முப்பதாவது ஆயிரத்து முன்னூற்று முப்பது அருங்குரலும் பாயிரத்தினோடு பகிர்ந்ததற்கின் ஒயொருத்தர் வாய்கேட்க நூலவோ என்றா திருக்குறள் மட்டும் படிச்சுட்டான ஆயிரத்தி முன்னூத்தி முப்பதும் இன்னொரு நூல் படிக்கணும்னு ஒரு நூலை கேட்கணும்னு கூட வேண்டியது இல்லையாப்பா விவசாயம் எனக்கு யாராவது பட்டம் கொடுப்பாங்களா மண்ணு தமிழ் புலவராய் வீட்டிருக்கலாம் நீ தாண்டா ஆயிரத்தி நூறு படிச்சுட்டீங்கன்னா உனக்கு என்னுடைய யூனிவர்சிட்டியில புலவர்னு பட்டம் திருவள்ளுவ மாலைன்னு திருவள்ளுவ மாலை நாற்பது பேர் பாடி வச்சிருக்கிறாங்க என்னமோ அதனால பாருங்க ஊடுவது உன்னோடு ஓப்பதும் உன்னை அதனால உன்னோடு ஊடுவதும் உண்டு ஓப்பதும் உண்டு அப்படின்னாரு அதுக்கு நீங்க இன்னொரு இடம் கூட சொல்லலாம் சரிங்களா என்னன்னா நீங்க நம்ம இதுல நீத்தல் விண்ணப்பமா நீத்தல் விண்ணப்பத்துல கடைசியில சில பாட்டுலாம் பாத்தீங்கன்னா சரிங்களா நின்னை சிரிப்பிப்பனே அப்படிங்கிறது <laughs> அதனால உன்னை என்ன சிரிக்க வச்சிடறேன் அப்படிங்கிறது அதெல்லாம் என்னது ஊடுவது இல்ல ஓப்பது என்ன அப்படின்னா ஓப்பதெல்லாம் நிறைய எத்தனையா இடத்துல அல்லவா சித்தமலம் அறிவித்து சிவம் ஆக்கி என அத்தஞ்சனுக்கு அருளியவார் ஆர் பெருவா இது முப்பத்தி ரெண்டு பல்லும் தெரியும்படியா பாடணும் அது என்னன்னு கேட்டீங்கன்னா சிரிப்பிப்பன் சிரிக்க வைக்கிறேன் புடி அப்படின்னு அங்க ஓடுவது இங்க ஓப்பது இப்படி ஊடுவது உன்னோடு உவப்பதும் உன்னை எங்க பார்ப்போமே ஏதோ நான் வந்து உங்ககிட்ட கோவிச்சுக்கிட்டாலும் நீதான் மகிழ்ச்சியா இருந்தாலும் நீதான் எனக்கு என்ன பண்ணணும் அதனால உவப்பதும் உன்னை உணர்த்துவது உனக்கு எனக்கு உறுதி ஆனா நீதான் எனக்கு உறுதி உணர்த்தணும் வேற யாரு உணர்த்துவா உண்மை பொருளை உணர்த்துவது நீதான் உணர்த்தணும் நீ இங்கு வாழ்கிலேன் கண்டாய் நான் இனிமேல் இந்த உலகத்தில் இருக்க முடியலப்பா என்ன நீ ரொம்ப நான் வருத்தப்பட்டேன் அதனால் என்னை அடுத்து வருக என்று அருள் புரியாயே வல்லை வாழறக்கர் புறமெரித்தானி வல்லை வல்லைன்னா வல்லமை உடையவனாக பொருளும் சொல்லலாம் இங்க வல்லைன்னா விரைந்துன்னு அர்த்தம் வல்லை நீ அந்த முப்புறம் அப்படி பார்த்தது இவர் போதான் தெரிஞ்சது தெரிஞ்சவனே குப்புன்னு பத்திக்கிட்டு அதெல்லாம் முன்ன படிச்சிருக்கணும் வளைந்தது வில்லே விளைந்தது பூசல் உழைந்தன முப்புறம் உந்தி பரு ஒருத்தி அங்கிருந்து வந்தேன் ஏண்டி மூன்று புறத்துல ஒன்னா ரெண்டா அழிஞ்சது எப்ப பார்த்தாலும் கடைசியில வந்துதான் கேட்பாங்க ஒரு கூடன் வெந்தவாருந்தி இப்ப மூணு சேர்ந்துட்டீங்கன்னா வந்து ஒவ்வொன்னாவா ரெண்டாவா இப்படி கடைசியில வந்து கேட்கப்படாது தெரியுதா என்ன ஏண்டி மூணு எத்தனை அம்படி விட்டாங்க திருப்பி எத்தனை அம்படி விட்டாங்க இரம்பு கண்டீலம் ஏகம்பர்த்தம் கையில் ஓரம்பே முப்புறம் உந்தி பர நொடிச்சு வந்தான் ஆமா பல்லவனுக்கு புல்லும் ஆயுதான் அவருக்கு அம்பும் கத்தியும் வேணுமாக்கும் ஒன்றும் பேரு நீகை உந்தி பர என்ன கேடு நல்ல ஆமா ஒன்றும் பெருமகின்னு சொன்னது பாருங்க சுமார் ஒப்புக்கு அதெல்லாம் இந்த அம்பெல்லாம் எப்படி அடிச்சாங்கிறது நினைச்சா அவர் செய்ய முடியும் இதுக்கெல்லாம் ஒண்ணு பெரிய கைத்தி கப்படெல்லாம் வேணுமா வேண்டியதில்லை எனவே இந்த பள்ளிக்கூடம் இந்த மாதிரி நம்ம வைக்கிறோமே நாம எல்லாம் வைக்கிறோமே அல்லவா அரசு கல அரசோடு உதவி பெற்று நம்ம வைக்கிறோமே அந்த பள்ளிகளில் படிக்கிற அந்த பெண்பால் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த திருவந்தியாரெல்லாம் கற்றுக் கொடுத்து இந்த ஒரு ஆண்டு விழா காலங்கள்ல நடிக்க வச்ச என்ன பிள்ளை வாழ் கூத்தா பிள்ளை வாழ் கூத்தா நீ எங்க இருக்கிற அதனால பிள்ளையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சிவபுரத்தரசி பிள்ளை வாழ் கூத்தாவா மணி என்ன பெருமானுக்கு எல்லாம் தீபாரதனை எல்லாம் நடந்திருக்கும் நடந்த முடியறனையே நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் அனைத்து வேறமாம் அம்பல கூத்தனி தனித்தனி பொழுது மறந்து இவனும் யாரு அப்பர் அடாடா ஒட்டு ஒருத்து இது இல்லை வாழ் கூத்தா சிவபுரத்தரசே திருப்பெரும் துறையுரை சிவனி பாருங்க மூன்று இடம் சொல்றார் ஒரே வரியில இல்லை வாழ் கூத்தா தில்லையில இருப்பவனேனாரு சிவபுரத்தரசு மேலுலகத்துல சிவபுரத்துக்கும் அரசா இருப்பார்னாரு திருப்பெரும் துறையுரை சிவனி திருப்பெருந்துறை இருப்பாரு அதனாலதான் போஸ்ட் போஸ்ட்மேன் ஒரு கார்டு கூட போஸ்ட் பண்ண கொடுக்க மாட்டான் நீங்க பாத்து சிவபெருமான்னு போட்டு வச்சுக்கன்னு வச்சுக்க அந்த லெட்டரை எங்கேயா போட்டுருவோம் பேசாம ஏன்னா மனுஷன் எங்க தேடுறது சார் இல்ல இன்னொரு திருவாசக வரி பேச ராத்திரில போய் கொடுக்கலாமே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனி அப்ப அந்த நேரத்துக்கு போனோம்னா அங்க இருக்கிற பேயோட கூத்தாடிட்டு இருப்பான் சிவ சிவ அவர் வேணா கடிதம் கொடுக்கலாம் அவருக்கு கடிதம் எவனும் போஸ்ட் பண்ண முடியாது அவரு கொடுப்பாரு ஏன்னா நாம தில்லைன்னு போட்டா திருவண்ணாமலை திருவண்ணாமலை தான் இருப்போம் சரிங்களா சில பேர் சொல்லுவாங்க எனக்கு இந்த அட்ரஸ் எல்லாம் பேர் போட்டு திருவண்ணாமலை போடுங்க தானா வருமா வாரியார் அப்படின்னு ஒண்ணு வேணாம் கிருபானந்த வாரி சிந்தாதிரிப்பேட்டை சென்னை ரெண்டுன்னு போடுங்க பாருங்க எனவே பிள்ளை வாழ் கூத்தா சிவபுரத்தரசே திருப்பெரும் துறையுரை சிவனி என்றார் யாண்டும் இருப்பவன் இந்த மூன்று இடத்த குறிச்சார் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை எல்லை மூ உலகம் உருவி அன்று இருவர் காணும் நாள் ஆதி ஈருண்மை வல்லையாய் வளர்ந்தாயி அந்த ரெண்டு பேரும் தேடி வரும்போது நீ எப்படின்னாரு உயர்ந்த உயர்ந்த உயர்ந்த உயர்ந்த அதை விட உயர முடியாது உன் கால் கீழே போச்சு போச்சு போச்சு போச்சு அதை விட கீழே போக முடியாது இந்த ரெண்டு ஆளு என்னன்னு கேட்டீங்கன்னா அப்பாவும் பிள்ளையும் என்னப்பா நீ முடியுது அடிய கண்டியாப்பா இல்லடா மூக்குதாண்டா போச்சு நீப்பா இறக்கதான்ப்பா போச்சு இப்படி அவள் இருவரும் காண முடியாத நீண்ட உறவுடையவனாக இருந்தது என வல்லையாய் வளர்ந்தாய் வாழ்கிலேன் கண்டாய் அதனால இனியும் நான் இருந்த உலகத்துல வாழ விருப்பம் இல்லப்பா வருக என்று அருள் புரியாயே பண்ணினேர் மொழியாள் நீ எல்லால் பற்று நான் மத்திலேன் கண்டாய் நேர் நேர்மொழியால் பங்க சரிங்களா பெருமாட்டி எப்படி பேசுவாளாம் சாதாரணமா பேசினாலே அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் கேதார கோலமா இருக்கும் அல்லது நட்டப்பாடையா இருக்கும் ஏனுங்க சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டாரு அடே நட்டப்பாடை வாடிக்குது அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஊத்திங்கிறேன் அப்படின்னா சரி அடே ஏதார கோலமா இருக்குது ஆகவே அந்த அம்மா பேசுறதெல்லாம் பண்ணா இருக்குமா பண்ணினு பங்கரோ பண்ணினாலுமே காண கதவனை சின்னமாக திறந்தருள் செய்யணும் அதான் அங்க கூட சொல்லுவாங்க மறைகள் அடைத்தன தமிழ் திறந்தது இதெல்லாம் நீங்க நம்புறீங்களா இல்லையா அப்ப எங்க திருமணம் நம்பிக்கை இல்லைன்றீங்க நம்புறீங்கன்னு பாத்தீங்க ஆமா அடைத்தது வேதம் ஆனால் பிறந்தது தமிழ் சிவ சிவ எனவே எல்லை வல்லையாய் பன்னி நேர்மொழியால் பங்கனி எல்லால் பற்று நான் மத்திலேன் கண்டாய் அம்மையப்பராக உங்களை தவிர எனக்கு வேற யாருமே தெரியாதுப்பா தின்னமே ஆண்டாய் உறுதியாக என்னை ஆண்டாய் இல்லைன்னா எனக்கு இந்த மாதிரி பக்குவமும் மற்றதெல்லாம் வராது அதனால பின்னமியாண்டாய் சிவபுரத்தரசே திருப்பெரும் துறையுரை சிவனி இங்கே அந்த இடமெல்லாம் குறிக்கிறார் என்னமே உடல் வாய் மூக்கொடு செவி கண் என்று இவை நின்கனே வைத்து மண்ணின் மேல் அடியேன் வாடுகிறேன் கண்டாய் ரொம்ப அருமை பாருங்க என்னமே என்னுடைய நெஞ்சு சரி இல்ல உடல் என்னுடைய உடம்பு வாய் மூக்கு செவி கண் ஆகிய இவற்றையெல்லாம் என்று இவை நின்க நீ வைத்து எல்லாம் உன்னைத்தான் எனக்கு வேற எதுவும் இந்த எல்லா உறுப்புகளும் உன்னையே தான் இருக்கு தலையே நீ வணங்கால் கைகளால் பயனன் கைகால் தொப்பி தொடி வாயே வாழ்த்து கண்டாய் மூக்கே நீ முரளாய் <laughs> அப்புறம் கால்களால் பயன் என்ன அப்புறம் அது முடிவுரை முடிவுரை இதான் முடிவுரை எது ஐயோ முடிவுரை என்ன ஒவ்வொரு உறுப்பா சொன்ன தலையை நீ வணங்காய் கண்கால் காண்பீங்களோ மூக்கை நீ முரளாய் வாயை வாழ்த்துகண்டாய் கைகால் குப்பி தொழில் நெஞ்சை நீ நினையாய் கால்கள் ஆள் பயணம் அப்போ சுருக்கமா சொன்னா அந்த உடம்பே ஆண்டவனுக்கு தான் பணி செய்யணும் ஆமாங்க ஆக்கையால் பயன் என் அரண் கோயில் வலம் வந்து பூக்கை கொண்டரன் பொன்னடி போட்டிலா ஆக்கையால் பயன் என் முடிவுரையது பூவை கையால் எடுத்து செய்யும் இதான் திரு அங்கமாலைன்னு பேர் வைக்காங்க ஒவ்வொரு உறுப்புகளும் எல்லாம் உனக்காகவே செய்யணும் பணி செய்யணும் இப்படிப்பட்ட அமைப்புல தான் இங்கேயும் உடல் வாய் மூக்கொடு செவி கண் என்று இவை நின்கனே நீ வைத்து மண்ணின் மேலடியேன் வாழ்கிலேன் கண்டாயி என்னுடைய உறுப்புகள் எல்லாம் உன்னையே நோக்கி கொண்டிருக்கு ஆனா அந்த உறுப்புகளையுடைய உடல் இங்கே இந்த உலகத்தில் ஆட்டம் போட்டுட்டு இருக்கு இது எதுக்கு பாது எதுக்கு இந்த உலகம் இந்த உறுப்புகளோடு அதை கொண்டு ஒன்று திருவடியில சேர்த்துறேன் செய்யக்கூடாதா என்று ரொம்ப இதெல்லாம் தன்னை மறந்து கேட்கிற பகுதி பஞ்சின் மெல்லடியால் நீ எல்லால் அம்மா கால் எப்படி இருக்குன்னாரு பஞ்சின் மெல்லடியால் அப்படின்னாரு சாதாரண பஞ்சு கீழே கிடந்து அதை மேய்ச்சிட்டா கூட பத்து நாள் பெட்ல இருக்கணும் என்ன அது சரி அது போற போக்குல பஞ்ச காலில் மேய்ச்சிட்டேன் சிவ சிவ சிவன் இருக்குது அதான் அது இப்படிப்பட்ட என்ன பண்றது இப்படி எல்லாம் ரொம்ப அருமை இதை விட இன்னொன்னு இளங்கோடிகள் வண்ணை சீரடி மண்மகள் அறிந்திலல் யாரு சிலப்பதிகாரம் ஆகும்படி இந்த பையன் என்ன சொல்லுவான் இப்படி சிலப்பதிகாரம் சொன்ன ஐயா நீங்க இந்த மூணாவது சனி